பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது நாள் வகுப்பு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு தியான பயிற்சி தேவைன்னா சாஞ்சி உட்காந்துக்கலாம் எப்பயாவது ஒரு தடவை வந்து கை கால்கள் ஏதோ அசைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் நேரம் உட்காரதுல கஷ்டம் இருக்குது இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன் நான் எதே மாற்றணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்டேருந்து வந்துட்டுருக்கும் அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக குறிப்பு வந்துட்டுருக்கும் அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அது ஏற்கனவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது நம்ம வகுப்பில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதையும் மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாமல் வந்து பாடி மூமெண்ட்ஸ் வந்து தப்பு இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ இந்த காலை நான் இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சிங்களேன் இப்போ நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன் வாக்கியத்தை கவனிச்சிட்டு இருக்கேன் வாக்கியத்தில் முழு மைண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஒரு தடவை ஸ்பெஷலாக கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா நான் தகத்த போகிறேன் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மெதுவாக மெதுவாக பண்ணணும் ஸ்பீடாக பண்ணுனா என்னென்னா மைண்டு வந்து டக்குன்னு இங்கே வந்துடும் காலுக்கு வந்துடும் வாக்கியத்திலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப மெதுவாக பண்ணணும் அப்போ சொல்கிற வார்த்தையில் பொருளை நான் மிஸ் பண்ணலை அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத மைண்டில் உறுதி பண்ணிக்கணும் இதுக்கு ரொம்ப குறைச்சலான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து கவனம் முழுக்க அந்த வார்த்தையிலே இருக்கணும் அல்லது சொன்ன வார்த்தையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பீரியட்னா அதுலேயே இருக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது மைண்ட் மைண்டு வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும் அது போல் எந்த சின்ன அசைவுகளும் அப்படிதான் இதே ரூல் தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டியது மைண்டு வந்து சப்ஜெக்டில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணி ஒருவேளை மைண்டே வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா தப்பு இல்லை மைண்டு வெளியில் போகிறது நமக்கு தெரியாது ஆனால் போன பிறகு தெரியும் ஏன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம மேட்ச் பண்ணி வேற எங்கேயோ போயிட்டோம் நமக்கு தெரியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா போனது தெரியாது நேரம் போயிருக்கும் அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் உடனே ரிட்டர்ன் வரணும் எங்கேயாவது விஷயங்கள் விடுபட்டிருந்தா தப்பு கிடையாது இப்போ எங்கே போயிட்டு இருக்கோமோ அதில் வந்து நம்ம மைண்டை செட் பண்ணிக்க முடியும் மீதி எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்கும் ஓகே கம் கண்கள் மூடி இருக்கட்டும் கவனம் முழுவதும் வார்த்தைகள் உடல் சௌகரியமாக இறுக்கம் இல்லாமல் தளர்வாக மூடியிருக்கட்டும் கண்களை தளர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் புருவங்கள் இரண்டையும் லேசாக உயர்த்தி தளர்த்த வேண்டும் அப்பொழுது கண் இமைகள் மேலும் தளர்ச்சி அடைவதை பார்க்கலாம் அதே போன்று முகத்தசைகளை தளர்த்த வேண்டும் அதற்கு ஒரு முறை நெற்றி தசைகள் கண்ணங்கள் கண்ணத்தசைகள் இவைகளை ஒரு முறை இழுத்து விரித்து விட வேண்டும் விட்டால் அவைகள் ஓய்வாக வந்து அமர்வதை பார்க்கலாம் அப்படி ஓய்வுபடுத்த வேண்டும் அதே போல தாடைகள் உதடுகள் வாயை லேசாக அசைத்து திறந்து மூடினால் அது அமைதியாக வந்து செட்டில் ஆகிக்கொள்ளும் ஓய்வாக அமைந்து கொள்ளும் கண்களையும் முகத்தசைகளையும் ஓய்வாக வைக்க எந்த அளவிற்கு கவனம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு உடல் முழுவதும் ஓய்வுக்கு செல்வதை பார்க்கலாம் உடல் முழுவதும் தானாகவே ஓய்வுக்கு செல்வதை பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் கண் தசைகள் முகத்தசைகளை அப்படி ஓய்வுபடுத்தி இது நடக்கிறதா என்பதை கவனிக்கணும் ஓய்வுபடுத்தப்படுத்த கை நரம்புகள் முதுகெலும்பு மார்பு தசைகள் வயிற்று தசைகள் தொடை தசைகள் முழங்கால் தசைகள் அனைத்தும் ஓய்வுக்கு வருவதை பார்க்கலாம் கவனம் முழுவதும் சுவாசத்தை சுவாசத்தை மிகவும் நெருக்கமாக கவனிக்கவும் க்ளோஸாக இருந்து கவனிக்கவும் நுணுக்கமாக கவனிக்கவும் இந்த காற்று எப்படி உள்ளே வருகிறது எப்படி வெளியே செல்கிறது அதன் வேகம் என்ன இந்த சுவாசம் எப்படி மூக்கு சுவர்களை உரசிக்கொண்டு உள்ளே வருகிறது அதே போல வெளியே செல்லும் பொழுதும் அது மூக்கு சுவர்களை உரசுவதை பார்க்க முடிகிறதா இப்படி சுவாசத்தை பல கோணங்களில் துல்லியமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க பார்க்க உடல் மேலும் நன்கு ஓய்வுக்கு செல்வதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட காற்றுக்களை எத்தனை உள்ளே வருகிறது என்று எண்ணி எண்ணி உள்ளே எடுப்பதைப் போல வெளியே அனுப்புவதைப் போல கவனிக்கவும் எண்ணுவதற்கு முயற்சி செய்யவும் கவுண்ட் செய்யவும் அப்படி கவனிக்கும் பொழுது மேலும் நெருக்கமாக க்ளோஸாக கவனிக்க முடிகிறது மேலும் இந்த ஓய்வு நிலை அதிகமாகிறது அதிகமான ஆழமான ஓய்வு வருகிறது இதே போல இன்னொரு டெக்னிக் இந்த காற்றின் உஷ்ணம் என்ன என்பதை கவனிக்கவும் உள்ளே வரும் காற்று சற்று குளிர்ச்சியாக இருக்கிறது வெளியே செல்லும் காற்று சற்று உஷ்ணமாக இருக்கிறது பார்க்க முடிகிறதா கவனம் முழுவதும் சுவாசத்தில் person இந்த கவனத்தை கைவிடாமல் இந்த நிலையில் இருந்து கொண்டே அடுத்த பயிற்சி இதே ஓய்வு நிலையில் இதே கவனத்துடன் நான் சொல்லும் இந்த உச்சரிப்பை கவனிக்கவும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் சும்மா சிம்பிளி கவனிக்கவும் எப்படி இருக்கிறது நீளம் என்ன ஆழம் என்ன அதிர்வுகள் என்ன அதன் உஷ்ணம் என்ன அதன் அடர்த்தி என்ன அதன் சொரசொரப்பு நிறைய சுவாசத்தை எடுத்துக்கொண்டு இதே போன்று என்னுடன் இணைந்து சொல்லவும் சுவாசத்தை எடுத்துக்கொள்ளவும் சுவாசத்தில் கவனம் இதை சொல்லும் பொழுது உடல் நேராக இருந்து சுவாசத்தை உள்ளே இழுத்தால் அதிகமான காற்று நமக்குள் சேகரமாகும் அடுத்து உட்கார உச்சாரண சமயத்தில் அடிவயிற்று தசையை உள்ளே தள்ள வேண்டும் வயிற்றை உள்ளே தள்ளுவதன் மூலம் சொன்னால் அது சுலபமாக இருக்கும் நெஞ்சிலிருந்து கழுத்திலிருந்து சப்தம் வராமல் முயற்சி எஃபர்ட் இல்லாமல் வயிற்றை உள்ளே மெல்ல மெல்ல தள்ளுவதற்கு முயற்சி கொடுத்தால் முயற்சியை எடுத்தால் சொல்வது சுலபமாக இருக்கும் காற்றை உள்ளே எடுக்கும் பொழுதும் வயிறு வெளியில் ஒப்பி வருவதைப் போல சுவாசத்தை இழுக்க வேண்டும் சுவாசத்தை எடுக்கலாம் மீண்டும் ஒரு முறை இதை போல சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை இதே பயிற்சியை செய்யலாம் சுவாசத்தை உள்ளே இழுக்கும் அமைதி சீரான சுவாசம் கவனம் முழுவதும் என் வார்த்தைகள் இந்த முறை ஓங்காரத்தை சொல்லும் பொழுது சப்தத்தில் கவனத்தை வைக்கவும் அந்த சப்தம் எப்படி இருக்கிறது அதன் நீளம் என்ன ஆழம் என்ன அடர்த்தி என்ன மிருதுத்தன்மை என்ன சொரசொரப்பு என்ன சப்தத்தின் வெப்பநிலை என்ன அதை எத்துணை கோணங்களில் கவனிக்க முடியுமோ அப்சர்வ் செய்ய முடியுமோ செய்யவும் அதே போல அந்த உச்சாரணையை செய்யும் பொழுது ஒரு அதிர்வுகள் உடல் முழுவதும் சீராக பரவுவதை கவனிக்கவும் குறிப்பாக தலைப்பகுதியில் அதிகமாகவும் அடுத்து உடல் பகுதி கைகள் கைவிரல்கள் நுனி வரையிலும் இடுப்பு தொடைகள் முழங்கால்கள் கால்விரல் நுனி வரையிலும் கூட அந்த அதிர்வுகள் பரவுவதை பார்க்க முடியும் இன்னும் இன்னும் கவனமாக கவனிக்கும் பொழுது அதை தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது இப்பொழுது தொடர்ந்து மூன்று முறை சுவாசத்தை எடுத்து இந்த பயிற்சியை செய்வோம் இடையில் குறிப்புகள் இருக்காது என்னுடன் இணைந்து அந்த பயிற்சியை செய்ய வேண்டியது மூன்று முறையும் இதே கவனத்துடன் இது நடக்கிறதா இப்படி இருக்கிறதா என்ற கவனத்துடன் செய்ய வேண்டும் ஸ்டார்ட் ஓ கவனம் முழுவதும் உடலின் சுவாசத்தில் உடலின் ஓய்வுத்தன்மை இப்பொழுது உடல் மேலும் ஓய்வு அடைந்து உள்ளதை பார்க்கலாம் அதனால் நான் அறிபவன் இருக்கிறேன் இந்த என்னுடைய உடலை அறிகிறேன் இந்த உடல் இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது கால் கை உடல் அமைப்பு முக கண்கள் மூக்கு பற்கள் உதடு இவைகள் கொடுக்கப்பட்டவை என்னுடைய சுதந்திரத்திற்குள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அவைகளையே நான் செய்கிறேன் அவைகளைத்தான் என்னால் செய்ய முடியும் மற்றவைகள் கொடுக்கப்பட்ட இருக்கின்றன அப்படித்தான் இருக்கும் நான் அமர்ந்திருக்கும் இந்த உடலை சுற்றி சூழ்நிலை இருக்கிறது விரிப்பு என் உடை உடலை போர்த்தி இருக்கும் உடைகள் இந்த சுவர் நான் சாப்பிடும் தட்டு இவைகள் இருக்கின்றன எனக்கு இவைகள் அறியப்பட்டவைகளாக இருக்கின்றன நான் இரு பழைய நபர்கள் இனி கட்டமைப்பு விரிந்து கொண்டே எல்லையற்று கூறுகிறது அதற்கும் வெளியில் மிருகங்கள் புழு பூச்சிகள் பறவைகள் ஸ்தாவரங்கள் அதற்கும் மேலாக ஆறுகள் கடல்கள் மலைகள் காற்று உஷ்ணம் குளிர்ச்சி காலம் ஆகாஷம் போன்று இத்துணை காரணிகள் என்னை சுற்றி இருக்கின்றன அவைகள் எல்லாம் என் வாழ்க்கையுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டே இருக்கின்றன அதனால் என்னுடைய சுக துக்கங்களை என்னுடைய சௌகரிய அசௌகரியங்களை இவைகள் எல்லாம் ஆட்சி செய்கின்றன நேரடியாகவோ மறைமுகம் இது உண்மை இந்த உண்மையை நாம் அறிபவன் இந்த உண்மைகள் எனக்கு அறியப்பட்டவைகள் எனக்குள் சுவாசம் நடக்கிறது உள்ளே வந்த காற்று வெளியில் செல்கிறது பிறகு மீண்டும் உள்ளே வருகிறது நான் அதை பார்க்கிறேன் ஆனால் இதனை ஒவ்வொரு முறையும் நான் திட்டமிட்டு செய்வது கிடையாது ஆனால் அது நடக்கும் அது எப்படி நடக்க முடிகிறது என்பதை பற்றிய எல்லா உண்மைகளும் அது நடக்கிறது சாதனைகளை செய்கிறேன் ஆசைகளை அடைகிறேன் அவைகளை பூர்த்தி செய்யவும் முயற்சிகளை எடுக்கிறேன் பூர்த்தி ஆகும்போது அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறேன் இவை எல்லாம் சாத்தியம் நடக்க முடியும் இந்த சுவாசம் நடக்க செய்யவில்லை சுவாசம் நடக்கிறது அதன் ஆதாரம் இந்த சுவாசம் என்னால் இயக்கப்படவில்லை ஆனால் அது எப்படி இயங்குகிறது நான் கவனிக்கிறேன் pandemia மழை பொழிகிறது நீர் ஆகாசத்திலிருந்து உயரத்திலிருந்து பூமிக்கு வருகிறது விழுகிறது நியத்திகளால் பொழிந்த நீர் நீரை உறிஞ்சி ஸ்தாவரங்கள் செடி கொடிகள் வாழ முடிகிறது நியத்திகளால் அந்த செடி கொடிகளால் பூ காய் கனிகளை விதைகளை தர முடிகிறது இனப்பெருக்கம் செய்ய முடிகிறது நியத்திகளால் அந்த காய்களை தானியங்களை நான் அறுவடை செய்து அல்லது விலைக்கு வாங்கி என்னால் சாப்பிட முடிகிறது நியத்திகளால் சாப்பிட்ட உணவு எனக்குள் பலனை தருகிறது உடலாக மாறுகிறது உணர்ச்சிகளை தரு தருகிறது அறிவை மனதை பிரகாசிக்க வைக்கிறது நியத்திகளால் நானும் உணவு கொடுத்த சக்தியை வைத்துக்கொண்டு என்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து பார்க்க முடிகிறது நியத்திகளால் வெளியில் இருக்கும் உலகம் கொடுக்கப்பட்டது இப்படி இப்படி வடிவமைக்கப்பட்டு உள்ளது நியத்திகளால் இந்த உலகில் வாழும் நானும் சில திறமைகளுடன் சில இயலாமைகளுடன் இருக்கிறேன் நியத்திகளால் எனக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு சம்பந்தம் வருகிறது ஒரு சம்பந்தத்தை நான் ஏற்படுத்துகிறேன் நியத்திகளால் நியத்திகளின் துணையுடன் அந்த உறவுகள் சில பலன்களை ஏற்படுத்துகின்றன நியத்திகளால் சில நேரங்களில் சௌகரியங்களை ஏற்படுத்துகின்றன நியத்திகளால் சில நேரங்களில் சிரமங்களையும் ஏற்படுத்துகின்றன நியத்திகளால் நியத்திகளாக இருப்பது இறைவன் ஈஸ்வரன் இந்த உலகம் என்ற கட்டமைப்பு நியத்திகளால் விரிக்கப்பட்டுள்ளது காட்சி ஆக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படி உலகம் என்ற காட்சியை நியத்திகள் ஏற்படுத்துகின்றன நான் அறிபவர் காட்சியும் நியத்திகளால் ஏற்படும் இறைவன் எங்கே இல்லை L'homo அறிப்பவன் நான் இருக்கிறேன் அறிபவன் நான் இருக்கிறேன் நியத்திகள் இல்லாமல் நான் இருக்கிறேனா நியத்திகள் இல்லாமல் நான் இருக்க முடியுமா அறிபவனா முடியுமா நியத்திகளாக இருப்பது இறைவன் நியத்திகள் இருக்க காரணம் இறைவன் நியத்திகள் என்ற வேஷத்தில் நம்பிக்கை மனமே உன்தான் கூற முடியுமா இறைவன் இல்லை என்று ஹே மனமே உன்னால் கூற முடியும் நியத்திகளின் நியத்திகளின் துணை துளியும் வரும் இல்லை நியத்திகள் முதலில் இருந்து பிறகு இந்த அறிபவன் நியத்திகளால் வந்தான் இந்த அறிபவன் நியத்திகளால் வந்தவன் நியத்திகள் முதலில் இருந்தன பிறகு அறிபவன் என்ற வேஷம் காட்சி வருகிறது அறியப்பட்டவைகள் என்ற வேஷம் காட்சி வருகிறது எல்லா நியத்திகளையும் தாவு சக்தி பராசக்தி எல்லா நீயத் இந்த பராசக்தியை பராசக்தி ஏற்படுத்திய காட்சிகளை அனுபவித்து அறிபவன் இருக்கிறேன் நான் அறிபவன் இருக்கிறேன் என்ற விளக்கமாக இருக்கிறேன் இந்த உலக இந்த காட்சிகள் எல்லாம் யாருக்காக காட்சிகள் எல்லாம் இறைவனுக்காக இந்த நியத்திகள் எல்லாம் யாருக்காக நியத்திகள் எல்லாம் இறைவனுக்காக இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு சாட்சிகளும் நியத்திகளும் அனுபவங்களும் யாருக்கு சேவை செய்கின்றன நீ எங்கே இருக்கிறாய் நியத்திகளில் இறைவனில் இருக்கிறாய் ஹே மனமே நீ ஏன் இப்படி இருக்க ஹே மனமே இது உண்மை என்றால் இந்த உண்மையை பார்ப்பதில் உனக்கு என்ன சிரமம் ஹே மனமே இந்த உண்மை இச்சை மனமே இதுதான் உண்மை என்றால் நீ தடுமாறுவதற்கு காரணம் என்ன நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன நீ கவலைப்படுவதற்கு காரணம் என்ன எனக்கு ஏன் இந்த குறைகள் இந்த இயலாமைகள் இருக்க வேண்டும் அதனால் எனக்கு பயம் வருகிறது அதனால் எனக்கு கவலை வருகிறது அந்த இயல் கவலை புரிகிறது ஹே மனமே அந்த குறைகள் இருந்துவிட்டு போகட்டும் முடியாது அந்த இயலாமைகள் இருந்துவிட்டு போகட்டுமே உனக்கு என்ன சிரமம் முடியாது என்னால் ஏற்க முடியவில்லை ஏன் ஏற்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது என்ன பயம் என் எதிர்காலம் ஆகும் என்ற பயம் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்ற பயம் நான் என் வாழ்க்கையை பாதுகாக்க விரும்புகிறேன் நான் இயலாமையை அங்கீகரித்து விட்டால் நான் வாழ்க்கையில் தொட்டு போய்விடுவேன் என் பாதுகாப்பு கைவிட்டு போகும் அதனால் நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டி இருக்கிறது அதனால் எனக்கு இந்த பதட்டம் அதனால் எனக்கு இந்த கவலை வருகிறது ஹே மனமே ஏற்கனவே உன் பாதுகாப்பு முடிவு செய்யப்பட்டு விட்டது உறுதி செய்யப்பட்டு விட்டது உன் பாதுகாப்பே பாதுகாக்கப்பட்டு விட்டது இல்லை என்னால் நம்ப முடியாது ஹே மனமே உண்மையை பார் உன் சுவாசம் நடக்க நீ காரணம் இல்லை இவ்வளவு நாளாக உன் சுவாசம் பாதுகாக்கப்பட்டே உள்ளது ஹே மனமே நீ இருக்கிறாயே நீ வேலை செய்கிறாயே நீ வேலை செய்யும் விதத்தில் இருக்கிறாயே அதுவே நியத்திகளால் பாதுகாக்கப்பட்டது எல்லாம் ஏற்கனவே நியத்திகளால் ஏற்கனவே இறைவனால் பாதுகாக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது நியத்திகளின்படி உன்னுடைய இருப்பும் சேர்த்து உன்னுடைய திறமைகளும் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து பராமரிக்கப்படுகிறது அதனால்தான் நீ இருக்கிறாய் ஹே மனமே நீ இறைவனின் நியத்திகளால் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டவன் ஏற்கனவே இனி நீ புதியதாக உன்னை பாதுகாக்க தேவையில்லை ஹே மனமே ஏன் பயம் காரணம் என்ன ஏனென்றால் நாம் இதை நம்பி நான் ஏமாந்து விட்டால் நான் நம்பியது உண்மை இல்லாமல் போய்விட்டால் ஹே மனமே சுவாசமே அதை உனக்கு நிரூபித்து கொண்டு இருக்கிறதே நீ ஏன் பார்க்கவில்லை ஒவ்வொன்றும் நியத்திகளால் பராமரிக்கப்படுகிறதே உன்னுடைய ஹிருதயம் துடிக்கிறதே ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறதே உடல் உறுப்புகள் வேலை செய்கின்றனவே அதெல்லாம் எப்படி செய்கின்றன என்று உனக்கு தெரியாதே அவைகள் வேலை செய்வதால் தானே நீ வேலை செய்கிறாய் ஆமா அப்படி ஏற்கனவே நியத்திகளால் இவைகள் எல்லாம் முடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு இருக்கின்றன அதனால்தான் நீ இருக்கிறாய் அவ்வாறுதான் நீயும் இருக்கிறாய் அதனால்தான் நீயும் காரியங்களை செய்கிறாய் அவ்வாறுதான் நீயும் காரியங்களை செய்கிறாய் இதற்கு மேல் உனக்கு என்ன நிரூபணம் வேண்டும் உலகில் எத்தனையோ செயல்கள் நடக்கின்றன மழை பொழிகிறது காற்று வீசுகிறது பூமியில் நீர் ஊறுகிறது அந்த நீரை வைத்து செடி கொடிகள் வாழ முடிகிறது வளர முடிகிறது செடி கொடிகளின் பழங்களை விதைகளை சாப்பிட்டு பறவைகள் விலங்குகள் வாழ முடிகிறது இவைகள் எல்லாம் அந்த நியத்திகளால் இதற்கு மேலும் உனக்கு என்ன நிரூபணம் வேண்டும் உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நியத்திகளை காட்டுகிறது நிரூபிக்கிறது உலகில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் நிகழ்ச்சிகளும் நியத்திகளை காட்டுகின்றன இறைவனை காட்டுகின்றன ஆனால் அங்கு எத்தனையோ தவறுகள் நடக்கின்றனவே அந்த தவறுகளால் எத்தனையோ ஜீவர்கள் கஷ்டப்படுகிறார்களே அதனால் உனக்கு என்ன அந்த அது போன்ற கஷ்டம் எனக்கு வரக்கூடாது அதுதான் எனக்கு பயம் ஹே மனமே உயிர்கள் கஷ்டப்பட்டால் என்ன அவைகள் கஷ்டப்படுகின்றனவே அவைகள் கஷ்டப்படுகின்றன சில நொடிகள் சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் அந்த கஷ்டம் மீண்டும் விலகத்தான் போகிறது அது சரி அந்த கஷ்டங்கள் ஏன் வர வேண்டும் ஏ மனமே அதுதான் நியத்தி அந்தந்த ஜீவர்களும் சம்பாதித்த புண்ணிய பாப்பங்களின்படி அவைகள் வரும் அவைகள் செல்லும் இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது அது சரி எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது எனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது ஏ மனமே ஏன் கஷ்டம் வரக்கூடாது அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஹேமனமே அந்த கஷ்டம் வரும் இருக்கும் சில நொடிகள் சில மணி நேரங்கள் சில நாட்கள் அவைகள் மீண்டும் செல்லத்தான் போகிறது இதில் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அந்த கஷ்டங்கள் வரும்பொழுது கஷ்டமாக இருக்கிறது என்னால் தாங்க முடியவில்லை ஹே மனமே அந்த அனுபவம் சில நேரங்கள் சில நிமிடங்கள் சில நொடிகள் சில நாட்கள் இருக்க வேண்டும் என்றால் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல் இருந்துவிட்டு போகட்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அது உனக்கு கஷ்டம் இல்லாமல் ஆகிவிடும் இதை சொல்வதில் உனக்கு என்ன கஷ்டம் சொல்லிவிட்டு போ கஷ்டம் இல்லாமல் இருந்து கொள் அது சரி அந்த கஷ்டம் ஏன் வர வேண்டும் பிறகு நான் அப்படி சொல்லி சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் ஹே மனமே அந்த கஷ்டம் எல்லா ஜீவராசிகளுக்கும் வருவதைப் போலத்தான் நியத்திகளின்படி புண்ணிய பாப்ப கணக்குகளின்படி வருகிறது அது வரும் சில நேரங்கள் இருக்கும் சில நேரங்களில் வெளியில் விடும் வெளியேறிவிடும் அது நிலையானது கிடையாது இதில் நீ கவலைப்பட என்ன இருக்கிறது ஆனால் எனக்கு கவலை பெறுகிறதே ஹே நீ ஒரு உண்மையை பார்க்க மறந்தாய் மறுத்தாய் அதனால் இந்த கவலை அது எதை நான் மறந்தேன் மனைவி நீ ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டவன் இறைவனால் இறைவனின் நியத்திகளால் பத்திரமாக மனைவி நீ என்ற வேஷத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருப்பது இந்த நியத்திகளுக்கெல்லாம் காரணம் சாக்ஷாத் அதே இறைவன் அவர்தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் எல்லாம் அப்படி என்றால் நான் ஏன் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் ஹே மனுமே நீ இருப்பது அவரால் நீயாக இருப்பது அவர் அவருக்கு சேவை செய்வதற்காக அவர் தன்னை ஏற்படுத்தி கொண்டார் அதனால் நீ அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய் அவ்வளவுதான் இந்த உண்மைகளை நினைவில் வைத்து கொண்டு செய் இந்த உண்மைகளை பார்த்து கொண்டே சுமை இல்லை சிரமம் இல்லை உனக்கு பயமும் இல்லை அதனால் பதட்டமும் இல்லை கவலையும் இல்லை அவர் கொடுத்தவைகளை அவருக்கு நீ எடுத்து கொடுக்கிறாய் இதுதான் சேவை நீ வேறு என்ன செய்ய போகிறாய் கொடுத்துள்ள திறமைகளுக்கு ஏற்ப செய்ய போகிறாய் அவ்வளவுதான் சேவை அவர் கொடுக்காத திறமைகளை பற்றி உன்னிடம் இல்லாத திறமைகளை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் அவருக்கு எப்பொழுது என்ன தேவையோ நீ எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை அவர் அப்பொழுது உனக்கு கொடுக்கிறார் அப்பொழுது நீ அதை வைத்துக் கொண்டு அதை பூர்த்தி செய் அவரை மறந்தால் ஹே மனமே நீ எல்லா உண்மைகளையும் மறந்து விடுவாய் அவரை நினைத்தால் ஹே மனமே நீ எல்லா உண்மைகளையும் மறக்காமல் நினைத்தாய் ஹே மனமே அதனால் நீ அவரை நினை அவரை பிடி உனக்கு பயத்திற்கு வேலை இருக்காது பதட்டத்திற்கு வேலை இருக்காது கவலைக்கு வேலை இருக்க ஏனென்றால் நீ இங்கே இப்படி இருக்க காரணம் அவன் அவர் இறைவன் ஹே மனமே இந்த உண்மைகளை பார்ப்பதில் உனக்கு என்ன சிரமம் கே வணங்கிய இந்த உண்மைகளை பார்ப்பதில் உனக்கு என்ன சிறந்த நான் தண்ணி கொண்டாடுறோம் எல்லாம் இறைவன் எல்லாவற்றின் உண்மையும் இறைவன் இந்த எல்லாம் என்ற காட்சியை ஏற்படுத்திய பராசக்தி அவருடைய பவர் கெப்பாசிட்டி அவருடைய மாயா ஹே மனமே இதை புரிந்து கொள் இதை புரிந்து கொண்டால் இந்த உலகம் இந்த காட்சி உன்னை பாதிக்காது மாயா மாயா மாமா மா சாட்சிகளை திரிப்பவள் தெய்வீ யாரெல்லாம் என்னையோ பிடிக்கிறார்களோ மாயா ஏற்படுத்திய காட்சிகளை பிடிக்காமல் என்னை பிடித்து விட்டால் ஒரு மனம் ஒரு மனம் ஒருவன் ஒருவன் என்னை யார் பற்றி கொண்டான் இறைவனை யார் பிரபத்யந்தே பிரபத்யந்தே என்னை பற்றிய உண்மையை யார் மறக்காமல் பார்க்கிறானோ பற்றுகிறான் மாம் ஏவையே பிரபத்யந்தே மாம் ஏவையே பிரபத்யந்தே மாம் ஏவையே பிரபத்யந்தே மாம் ஏ நிச்சயமாக இந்த மாயையினால் விரிக்கப்பட்ட காட்சிகளின் பாதிப்புகளை தாண்டி விடுகிறான் கடந்து விடுகிறான் இந்த காட்சிகளால் பாதிக்கப்படாதவனாக ஆகிவிடுகிறான் காட்சிகள் அவனை பாதிக்கப்படாதவைகளாக ஆகிவிடுகின்றன ஏனென்றால் அவன் காட்சிகளுக்கு ஆதாரமான என்னை பிடித்து விட்டான் இந்த மாயாவினை மாயாம் ஏத்தாம் மாயாவான இதனை மாயாம் ஏத்தாம் மாயாம் ஏத்தாம் மாயாம் ஏத்தாம் மாயாம் ஏதாம் கிடைக்கிறார்கள் அவர்கள் பாதிக்கப்படாதவராக சுலபமாக கிடைக்கிறான் கிடைக்கிறார்கள் तरन्ति ते तरन्ति ते तरन्ति ते तरन्ति ते तरन्ति ते तरन्ति ते தரந்தி தே தரந்தி தே கடக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் मायां ये तां तरन्ति ते मायां ये तां तरन्ति ஏவையே மாம் ஏவையே யாரெல்லாம் என்னையே மாம் ஏவையே மாம் ஏவையே அடைக்கலமாக இருக்கிறார்களோ பிரபத்யந்தே பிரபத்யன் ये प्रपद्यन्ते मां ये वये प्रपद्यन्ते माया इदने कडक्किरार्गल् मायां तां तरन्ति ते मायां तां तरन्ति ते मायां तां तरन्ति ते मां ये वये प्रपद्यन्ते मां ये वये प्रपद्यन्ते मायां एतां तरन्ति ते मायां एतां करन्ति ते दैवी एषा दैवी एषा गुणमयी गुणमयी दैवी एषा गुणमयी दैवी एषा गुणमयी मम माया मम माया दुरत्यया ये प्रपद्यन्ते मां ये वये प्रपद्यन्ते मायां तां तरन्ति ते मायां तां तरन्ति ते मायां तां तरन्ति ते मायां येतां तरन्ति ते दैवी एषा गुडमयी मम माया दुर माम् एव ये प्रपद्यन्ते मायाम् एतां तरन्ति ते दैवी एषा गुणमयी मम माया तुया माम् एव ये प्रपद्यन्ते मायाम् एतां तरन्ति ते दैवी गुणमयी एताम् तरन्ति ते கவனிக்கவும் கவனமாக சுவாசத்தை எடுத்து கண்ணை திறக்காமல் கைகளை மெல்ல இப்படி உரசவும் உள்ள கைகளை நன்கு சூடு பழக்க தேய்த்து கொண்டு நெற்றியை துடைத்துக் கொடுக்கவும் காது மடல்களை துடைத்துக் கொடுக்கவும் மீண்டும் தேய்த்து கொள்ளும் கண்ணங்கள் தாடைகளை மூக்குகளை துடைத்துக் கொள்ளும் மீண்டும் தேய்த்து கழுத்து பட்டைகளை துடைத்துக் கொள்ளும் மீண்டும் குறைத்து கைகள் முழு கைகள் உடல் மார்பு மீண்டும் தேய்த்து கண்களை இமைகளை உருவங்களை துடைத்துக் கொள்ள கண்ணை தேர்தல் இப்போ எப்படி செஞ்சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு செட்டில் பண்ணணும் இதுதான் மெத்தட் நீ புரிஞ்சுக்கிட்டதை இப்படி எல்லா டைமென்ஷன்லையும் கொண்டு வந்து அப்படி செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணி செட்டில் பண்ணி அப்போ செட்டில் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் என்ன புரியும் இதை இப்படி தான் உட்காந்து தான் பயிற்சி பண்ணணும்னு கிடையாது சும்மா அப்பப்போ என்னைக்கா ஒரு நாள் இப்படி உட்காந்து செஞ்சால் போதும் இந்த மாதிரி <laughs> ஓய்வு நேரத்தில் வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கும் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படி பண்ண பண்ணுன்னா நமக்குள்ள இந்த செட்டில்மெண்ட் வரும் பேர் தான் உபாசனாங்க பேர் இதுதான் உபாசனை உபாசனைன்னா மனசை இணைக்கிறது ஆக்சுவலாக இந்த டெக்னிக் தான் மெடிடேஷன் வேறு ஒன்றும் முடியாது இது உட்காந்துட்டு செய்யணும்னே கட்டாயம் கிடையாது அப்புறம் உட்காந்துட்டு செய்ய வைக்கிறோன்னா அப்புறம் நீங்கள் இப்போ நடந்துகிட்டு இருந்தால் என்னால் சொல்லி தர முடியாது ஸோ <laughs> உட்காந்து கற்றுக்கிறதுக்கும் உட்காந்துருக்கிற பொசிஷன் தான் நல்லாயிருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிற பொசிஷன் நல்லா இருக்கு என்னைக்கா ஒரு நாள் இப்படி இடையில இடையில உட்காந்துக்கலாம் இதுலேருந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு கூட உட்காந்துட்டு செய்யலாம் இப்படி ஒரு ஸ்லோகத்தில் நம்ம டியூன் பண்ணி பழகிட்டோம்னா அப்புறம் மீதி ஸ்லோகத்தை வந்து புத்தகத்தில் படிக்க வேண்டியது நமக்கே புரிய இனிமெல்லாம் ஏன்னா புரிய தேவையான எல்லா கட்டமைப்பையும் கொடுத்தாச்சு அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்குறோம் இன்னொரு தடவை விளக்கம் தேவை இருக்காது உங்களுக்கே ஞாபகம் வந்துடும் அப்புறம் அதில் எந்த ஸ்லோகம் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கோ அப்புறம் என்ன பண்ணால் அந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கான்டம்ப்ளேட் பண்ண வேண்டும் மெடிடேட் பண்ண வேண்டும் ஒரு வாரம் இந்த ஸ்லோகம் தான் சொல்லி முடிவு பண்ணிக்கணும் ஒரு வாரமோ ரெண்டு மூணு நாளோ தேவைப்படாது சில நேரம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தால் ஒரு மாதத்துக்கு அது கூடவே இருக்கும் ஒரு காகிதத்தில் எழுதி பாக்கெட்டில் வச்சிருந்தோம் அல்லது மேஜையில் வச்சுருந்தோம் அல்லது செவத்தில் ஒட்டிக்கணும் ஓய்வு நேரத்தில் பார்க்க வேண்டியது ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எல்லா டைமென்ஷன்லேயும் எப்படி எப்படிலாம் மேட்ச் பண்ண முடியுமோ அந்த உண்மையை அப்படி எப்படிலாம் மேட்ச் பண்ணும் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்க பார்க்க தானே ஒன்றும் கவலைப்படாது அப்புறம் இயற்கையாகவே அந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி மனசு மாற ஆரம்பிக்கும் உடம்பு மாற ஆரம்பிக்கும் பேச்சு மாற ஆரம்பிக்கும் சிந்திக்கிற விதம் மாற ஆரம்பிக்கும் எல்லாம் மாறி தானாகவே மாறி அதெல்லாம் நம்ம ஒன்றும் கவலைப்படாது நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு பேர் கான்டம்ப்ளேஷன் இதுக்கு பேர் மெடிடேஷன் உபாசனம் இதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண எந்தெந்த ஸ்லோகம்லாம் இப்போ நம்மள்கிட்ட முக்கியமான ஸ்லோகம் முக்கியமான சாப்டர் நம்ம எடுத்துருக்கிறோம் அதில் எந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் முக்கியம்னா நமக்கு அப்பப்போ இன்ஸ்பயர் பண்ணுறது மாறும் காலத்துக்கு காலம் அந்த ஸ்லோகம் மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரம் இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு இப்படி உபாசனம் பண்ணணும் இப்படி மெடிடேட் பண்ணுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு ஸ்லோகத்தை பிடிக்கும் நமக்கு அதை எடுத்து அதை மெடிடேட் பண்ணணும் அப்புறமேலுக்கு ஒட்டுமொத்த பகவத்கீதையிலேயே எந்த ஸ்லோகம் பிடிச்சிருக்கோ எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை இப்படி மெடிடேட் பண்ணலாம் இப்போ முதல்ல ஏழாவது சாப்டர்லேருந்து ஒரு சில ஸ்லோகங்களே கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம் அப்புறம் நம்மளாலே பகவத்கீதையில் வேறு எந்த ஸ்லோகத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்து பண்ண முடியும் அப்புறமேலும் வேறு எந்த ஸ்லோகத்தை வேணாலும் எடுத்து பண்ண முடியும் நம்ம எக்ஸ்பர்ட் அவங்க சைக்கிள் ஓட்ட பழகிற மாதிரி முதல்ல சைக்கிள் ஓட்டுறோம் தள்ளிட்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் செலவு பண்ணுறோம் கரெக்ட் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கேன் அவ்வளோ அப்புறம் என்ன பண்ணுறான் அப்புறம் ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு ஒரு பெடலில் காலை வச்சுக்கிட்டு உந்திக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறோம் உந்திக்கிட்டே போகிறோம் கொஞ்ச நாள் அதில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமோ டைத்து அப்புறம் குரங்கு பெடல் ஓட்டுறான் அப்புறம் கம்பி மேலே போடுறேன் அப்புறம் சீட்டில் உட்காருவேன் அப்படி படிப்படியாக போகிற மாதிரி ஒன்று ஒன்றுலேயும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நாமளும் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணுறோம் அப்புறம் என்னென்னா அந்த நேரத்தில் அந்த மாதிரி மெடிடேட் பண்ணும்பொழுது மைண்டு வந்து அதில் இருக்கிற உண்மையெல்லாம் பார்க்கும் பார்க்க பழகிடும் செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் வர வேண்டிய மாற்றங்கள்லாம் தாங்க நடக்கும் பெனிஃபிட்ஸாக அப்படி இப்படி ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக உட்காரணும்னு கட்டாயம் கிடையாது சில நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம படுத்துக்கணும்னு தோணும் பார்க்கல அப்போ இந்த மாதிரி கான்டம்ப்ளேட் பண்ண வேண்டியதான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிடுவோம் தப்பு கிடையாது தூங்கிக்க வேண்டியதான் தூக்கம் தான் தூங்கிட்டு போக வேண்டியதான் தப்பு திடீர்னு வேற ஒரு வேலை வந்தது ஃபோன் கால் வந்தது நான் போக வேண்டியது போய்க்க வேண்டியது தப்பு கிடையாது நடந்த வரைக்கும் மனசை என்ன செய்யணுமோ அதை வச்சுக்கிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கும் அப்புறம் எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ பண்ண இப்போ இது ஒன்ஸ் இந்த டெக்னிக் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக் தானே வேலை செய்யணும் என்னைக்காவது ஒரு ஒரு நாளில் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் போட்டு அமைதியாக படுத்துருக்கலாம் உட்காந்துட்டு இருக்கலாம் அல்ல வாக்கிங் போகும்போது கேட்டுட்டு இருக்கலாம் அப்படி கேட்கும்போது திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிக்கும் திரும்ப அந்த டெக்னிக் ஒரு தடவை ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் மறந்து போயிருந்தால் கூட ஞாபகத்துக்கும் இவ்வளோதான் மெத்தட் ஓகே